عليه وسلم بعثت لأتمم صالح الأخلاق وقال عليه الصلاة والسلام أيضا خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கு உரித்தாகும் சொலவாக்கும் சலாமும் எமது உயிரிலும் இனிய செய்தினா முகமது சல்லாஹ் அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் புத்தக சகாபாக்கள் தாபியங்கள் சபௌத்தாபியங்கள் மற்றும் எல்லா மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாகும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு சுபகானுகுவ ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடத்துவார்கள் அவனால் விளக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் தப்புவாவை கொண்டு ஒத்தியத்து செய்து கொள்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலகத்தில பல பொறுப்புகளோடு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த பொறுப்புகளில் முதலாவது நாங்கள் ஒரு முறையான முஸ்லிமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோம் இரண்டாவது பொறுப்புதான் நாம் எவ்வாறு இந்த தீனுல் இஸ்லாத்தை அடைந்து அதிலுள்ள பிரயோசனங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோமோ இந்த தீனுல் இஸ்லாத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்து விட்டு தான் இந்த உலகத்திலிருந்து போக வேண்டும் இந்த ரெண்டும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கக்கூடிய மிக சிறந்த பொறுப்புகள் மிக உயர்ந்த பொறுப்புகள் மிக அதிகமான நன்மைகளை தரக்கூடிய பொறுப்புகள் ஆகவே இந்த இரண்டு பக்கங்களையும் அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு முஸ்லிமும் முயற்சி செய்ய வேண்டும் முதலாவது தன்னுடைய ஈவானை சீராக்கிக் கொள்வதற்காக அந்த ஈவானுடைய சீராக்களின் பின்புலத்தில் நாளாண்டம் ஒவ்வொரு நேரமும் எங்களிருந்து வெளியாகக்கூடிய செயல்களை அல்லாஹுடைய விருப்பத்திற்கு உட்பட்ட செயலாக ஆக்குவதற்குரிய முயற்சி இரண்டாவது இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த தீனுல் இஸ்லாம் இல்லாத நிலைமையில் யாருமே உலகத்தை விட்டு பிரியக்கூடாது என்ற ஒரு நிலைமை உருவாக வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த தீனை அடுத்த மனிதர்களுக்கு கொடுப்பதற்கு சிறந்த வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறைகளில் உயர்ந்த மிகவும் பிரயோஜனம் உள்ள பரவலாக பலருக்கு அந்த இஸ்லாத்தை கொடுப்பதற்குரிய விதமாகத்தான் அல்லாஹு சுபகானுவத்தாலா முஸ்லீம்களுக்கு பிரச்சாரம் கொடுத்திருக்கிறார் வியாபாரத்தை கொடுத்திருக்கிறார் இன்னும் சிலர்களுக்கு உத்தியோகங்களை கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் எங்களுடைய இஸ்லாத்தின் அமால்கள் அந்த அமல்களை பார்ப்பதற்கு மஸ்ஜிதுக்குள்ளே வருபவர்கள் மிகவும் குறைவு மஸ்ஜிதுக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தாலே கொஞ்சம் பேர் வருகிறார்கள் அவர்கள் பிரயோஜனம் பெற்றதாக சொல்கிறார்கள் ஆனால் அவர்களாக தேடி வந்து பார்ப்பது என்பது நூற்றுக்கு மிகவும் குறைவான வீதம் எங்களுடைய தொழுகையை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் எங்களுடைய நோன்பையும் ஜக்காத்தையும் அச்சையும் நாங்களே தெரிந்து வைத்திருக்கிறோம் எங்களுடைய குராவுடைய திலாபத்தை நாங்களே மசிதிகளிலும் வீடுகளிலும் போதிக்கொள்கிறோம் ஆனால் இஸ்லாத்தில இருக்கக்கூடிய இவ்வளவு வெளிச்சமான இவ்வளவு தெளிவான இவ்வளவு அழகான இந்த விழுமியங்களை இந்த அசலாற்றுகளை அந்நிய மக்கள்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள் எப்படி போனாலும் அங்கே இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்கள் இந்த விடயங்களை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அதனை அறியாததன் காரணமாக ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானவர்கள் கனிமா இல்லாமல் உலகத்தை விட்டு போய்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த தீனை பரப்புவதற்குரிய இடம்தான் பஜார் பஜாரிலே முஸ்லிம்களுடன் எல்லா தரத்தில் உள்ளவர்களும் புலங்குகிறார்கள் எல்லோரும் ஒருவரையொருவர்கள் முகத்தை பார்த்துக் கொள்கிறார்கள் கொடுக்கின்றோ விற்பனை செய்கிறவர்கள் வியாபாரிகள் என்ற வகையில் அல்லது பொருளை நாங்கள் முஸ்லீம்கள் வாங்க போகும் போது நுகர்வோர் என்ற வகையில் ஏதோ அந்நிய மக்களுடன் தொடர்பு ஏற்படுகிறது அவர்கள் அனைவர்களுடனும் பேசுகிறோம் அவர்களில் உள்ள படித்தவர்களுடனும் பேசுகிறோம் நடுத்தர வர்க்கத்தினருடன் பேசுகிறோம் அங்கே இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கும் பாவலர்களுடனும் தொடர்பு கொள்கிறோம் ஆகவே அந்த இடத்திலே மிக அழகான முறையில் எங்களுடைய தீனை அவர்களுக்கு சொல்லலாம் தீனை சொல்வதற்கு வரை பெரிய குரானுடைய ஆயத்துகளை ஓடி விளக்கங்கள் கொடுப்பதல்ல அவர்களுக்கு கேள்வி கேட்க சொல்லி தலை சுற்றுகின்ற பதில்களை சொல்வதல்ல வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாம் காட்டுகின்ற அசலாத்தை நல்ல பண்பாடுகளை உங்களுடைய செயலிலே காட்டினாலே அந்த குரானை அவர்களுக்கு ஓடி காட்டியதை போன்ற இஸ்லாத்துடைய விளக்கத்தை கொடுத்துவிடும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் தான் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவ செல்லம் சொன்னாங்க நான் உலகத்திற்கு வரும்போது அசலாத்தியார் நல்ல குணங்களே குறைபாடுகள் இருந்தது அந்த அழகான அழகான நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்குத்தான் நான் உலகத்துக்கு வந்திருக்கிறேன் வகையான ஹரிசில் இருக்கிறது திருமதியில் பதிவு செய்யப்படுகிறது சிறந்த அகலாத்தைகளை முழுமைப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றார்கள் செல்லல்லாஹு அறிவு அல்லாஹுடைய நல்லடியார்களே ஆனால் எங்களில் பஜாருக்கு வியாபாரம் செய்ய போகின்ற வியாபாரிகள் அதே போன்று பொருள்களை வாங்குவதற்காக செல்கின்ற கொள்வனவு செய்கின்ற அந்த நுகர்வோர்கள் அல்லது பஜாரை பார்வையிடுவதற்காக சுற்றி பார்ப்பதற்காக செல்பவர்கள் யாராக இருந்தாலும் எங்களுடைய இஸ்லாத்தை இதனூடாக பரப்ப வேண்டும் என்ற சிந்தனை மிக மிக மிக குறைவாகவே இருக்கிறது ஒரு முஸ்லிம் வியாபாரி அவர் பஜாருக்கு செல்வதனுடைய நோக்கமும் முஸ்லிம் அல்லாதவர் பஜாருக்கு செல்வதனுடைய நோக்கத்திற்கு இடையில் பாரிய வித்தியாசம் இருக்கிறது முஸ்லிம் அல்லாதவர் ஏன் பஜாருக்கு போகிறார் நான் அங்கு போனால்தான் என்னுடைய தேவைகள் நிறைவடையும் என்னுடைய தேவைகள் பூர்த்தியாகும் நான் பஜாருக்கு போகவில்லை என்றால் வறுமை ஏற்பட்டுவிடும் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போய்விடும் தொழிலே தெய்வம் என்று அவர்கள் பஜாருக்கு போகிறார்கள் முஸ்லிம்களாகிய நாங்கள் யாரும் அப்படி போக கூடாது முஸ்லீம்களாகிய நாங்கள் யாரும் அந்த சிந்தனையுடன் போக கூடாது ஏன் எங்களை படைத்த ரப்பு எங்களுடைய ரிசத்தை பொருட்படுத்தியிருக்கிறார் அவன் பொருட்படுத்த பிறகு அவ்வாறு நினைத்துக் கொண்டு போவது சத்தத்தில் எப்படி இருந்தாலும் அது ஒழுக்க சீர்கேடு தேவையான அனைத்தையும் யாருக்கு எவ்வளவு என்று பங்கு வைத்து விட்டோம் யார் என்ன சாப்பிட போறீங்க என்ன உடைக்க போறீங்க உங்களோட வீட்டினுடைய அளவு என்ன மனைவி யார் பிள்ளைகள் எப்படி அனைத்தையும் பங்கு வைத்து விட்டோம் என்று குராவிலே ஆணித்தரமாக சொல்லுகிறார் வாழ்க்கையே அவர்களுடைய வாழ்வாதாரங்களை பங்கு வைத்து விட்டோம் நம்பிக்கையூட்டி பேசுகிறார் இன்னும் நம்பிக்கையூட்டி பேசுகிறார் உங்களுடைய ரிசல்ட் எந்த இடத்திலே ஸ்டோர் பற்றி கலந்தியப்படுத்தி வைத்திருக்கிறோம் அந்த பட்டோலைகள் எல்லாம் எங்களுடைய லவ்வுல் மஹூதில தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் அந்த எங்கே பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது எங்கே அது இஸ்லாமப்படுத்தப்பட்டிருக்கிறது அனைத்துமே தெளிவான வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் தெளிவான புத்தகத்திலே லவ்குல் மக்கூதுடைய அழகையில் எழுதப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார் இதற்கு மேல போயிட்டு அதை விடவும் உறுதியாக சொல்கிறார் சுரத்து ஜாரியாத்தில வானத்தில் உங்களோட ரிசுகள் இருக்கிற இடத்தையும் சொல்லுகிறோம் வானத்தில் உங்களது இருக்கிறது உங்களுக்கு வாக்களிக்கப்படுபவைகளும் வானத்தில் இருக்கிறது என்று சொல்லி நிறுத்தங்க சத்தியமிட்டு சொல்கிறார் இது வரும் கதை அல்ல வானம் பூமியினுடைய ரப்பின் மீது சத்தியமாக இது உண்மையே உண்மைதான் நல்லா சொல்றார் இமாம் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லா யாரே இந்த ஆயத்தை ஓதிவிட்டு சொன்னாங்க அல்லா அடியார்களை மன்னிக்க வேண்டும் அல்லாவை இவங்களோட நம்பிக்கையில ஏற்பட்ட குறைபாட்டின் காரணமாக அல்லாவ சத்தியம் செய்ய வைத்துட்டாங்க அல்லாவ சத்தியம் செய்ய வச்சுட்டாங்க சத்தியம் பண்ண ஏன் தேவை நம்பிக்கை குறைந்தவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கு தான் சத்தியம் தேவை நம்பி இருந்தாங்க அல்லா சத்தியம் பண்ண வேண்டிய தேவை இப்படி உறுதியாக ரப்பு சொல்லி இருக்கிற நேரத்துல நான் போனாதான் எனக்கு வாக்க அங்கெல்லாம் இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கை ஈமான் அந்த எட்டி ஒரு போதும் முஸ்லிமுக்கு வர முடியாது அப்ப ஏன் பஜாரிக்க போகிறோம் இது உலகத்தினுடைய ஒரு சுண்ணன் அல்ல இப்படி ஒரு முறையை வச்சிருக்கிறான் அதுக்காக பஜாருக்கு போகிறோம் அதுக்காக உத்தியோகத்துக்கும் வெளியிற்கும் போகிறோம் அதுக்கு நபி அலேசலா துவசலா அப்படின்னு அழகான உதாரணம் என்று சொன்னார் அல்லாஹுடைய ரசூல் ஒரு முஸ்லிம் எப்படி அவருடைய ரிசத்துக்கு முன்னால் நடக்க வேண்டும் என்பதை புரிய வைப்பதற்காக மிக அழகான உதாரணம் சொன்னாங்க திருமதியில் இடம்பெறுகிறது நீங்க அல்லாவின் மீது உண்மையான நம்பிக்கை கொள்வீங்க சாப்பாடு எந்த மரத்துல இருக்குது பகல் சாப்பாடு யாருடைய வயல்ல இருக்குது இரவு சாப்பாடு எந்த மலை உச்சியில இருக்கிறது எந்த ஒரு பிளானும் இல்லை எந்த விதமான திட்டமிடலும் இல்லை அந்த பறவைக்கு தெரியுமா என்னுடைய ரப்பு என்ற ஏற்பாடு பாருங்க ஒவ்வொரு பறவையும் காலியான வயிற்றோடு காலையில போகுது வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு மாலையில திரும்புது உங்களோட நீங்க பதவியை போறீங்க ஆனா உங்களோட குறைபாடு உங்களோட நம்பிக்கை சீராக அதனால அநியாயமாக கஷ்டப்படுறீங்க மனமும் விளங்கி போகுது உடலாலையும் கஷ்டப்படுறீங்க கஷ்டப்பட்டதற்கு பின்னாலேயும் கஷ்டம் இரவில தூக்கம் போகிறீங்க ஒரு சோதனைக்கு பின்னால பல சோதனைகள் இருக்கு ரிசுக்க தேடியே காலத்தை படித்து முடிச்சிருப்பது முஸ்லீமுடைய இந்த இந்த நம்பிக்கை முதலாவது சீராக்கப்படும் இஸ்லாம் ஒரு வியாபாரியால் உலகத்தில் பரவ வேண்டுமாக இருந்தால் பஜாருக்கு போகிற ஒருவருக்கான விகாரத்துடைய காற்று வீச வேண்டுமாக இருந்தால் இந்த நம்பிக்கையோட பஜாருக்கு போகும் இரண்டாவது விஷயம் ஒவ்வொரு வியாபாரியும் நாலு விஷயங்களை கையில எடுத்துட்டு பஜாருக்கு போக வேண்டும் நாலு அதுல முதலாவது உண்மை இரண்டாவது அமானிடம் மூன்றாவது நல்ல குணம் நாலாவது விஷயத்தை ஆரம்பத்திலே சொன்னேன் அவருடைய நம்பிக்கை சீராக முதலாவது உண்மை இரண்டாவது அமானிடம் மூன்றாவது நல்ல குணம் இந்த மூன்றையும் ஒவ்வொருவர்களும் பஜாரைக்கு கொண்டு செல்வார்கள் என்றால் இந்த பஜார் போதும் தீன் பரவல் பஜார் போதும் தீன் பரவல் இஸ்லாத்தை ஒரு சாதாரண மனிதன் எளித வாசிக்க தெரியாதவரும் ஒரு முஸ்லீமை பார்த்து இஸ்லாத்தை விளங்கிக் கொள்வார் முன்னைய காலங்களில் ஒரு வியாபாரிய ஒரு கிராமமே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன் ஒரு வியாபார கூட்டத்தினால் ஒரு நாடு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன் நிறைய சரித்திரங்கள் இருக்கிறேன் அவர்களுக்கு எங்களுக்கு ஆணை தெரியாது எங்களது சூழ்நிலாவை தெரியாது காட்டிய நல்ல தன்மையினால நீங்க எங்கிருந்து படிச்சீங்க தேடினாங்க இந்த தீன் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டு அதனால நபி அலைஹலாம் சொன்னாங்க வியாபாரிகளிடத்துல வலியுறுத்தி ரெண்டு விஷயங்களை சொன்னாங்க உங்களுக்கு ரெண்டு தன்மையை உண்டாக்குங்க படிக்கிறது எல்லாம் கரகத்திலேருந்து பாதுகாக்காது அது மேலதிக குவாலிபிகேஷன் நீங்க பிசினஸ் படிச்சிருக்கிறீங்க நல்ல வியாபாரம் வியாபாரியிடத்திலே ரெண்டு விஷயத்தை எதிர்பார்க்கும் அந்த ரெண்டு விஷயமும் சாதாரணமான இல்ல உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு நபீனத்திலேயும் உண்டாக்கிய சிபத்துகள் உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு ரசூரிடத்திலேயும் இருந்த தன்மை ஒவ்வொரு நபீனத்திலேயும் இருந்த தன்மை அதுதான் உண்மையும் அமானிதமும் ரசூல்மார்களுடைய சிபத்தை எடுத்து பாருங்க ரசூல்மார்களுக்கு நாலு சிபத்துகள் கட்டாயம் இருக்க வேண்டும் சிவத்துகள் முதலாவது உண்மை பேசுதல் இரண்டாவது அமானிடம் இந்த ரெண்டு தன்மையை ஒவ்வொரு வியாபாரி வர வேண்டும் என்று அவங்களுக்கு கூலி சொன்னாங்க அந்த தன்மையோட பஜார்ல இருப்பீங்கடா யாபத்துல நீங்க நபிமாடுகளோட இருந்துவீங்க திருமதி சரீஃபில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் அத்தாஜில் உண்மையே பேசக்கூடிய வியாபாரி சாதாரணமாக பத்து உண்மையை சொல்லிட்டு தென்னூறு பொய் சொல்றவர் அல்ல ஐம்பது உண்மையை சொல்லிட்டு ஐம்பது இடத்துல பொய் சொல்றவர் அல்ல இன்னைக்கு தான் வியாபாரத்துடைய ஒரு குவாலிபிகேஷன் ஒரு தகுமையாக பார்க்கப்படுகிறது இதனால் நிறைய பேருடைய வியாபாரம் அழிஞ்சு கொண்டு போகுது பரம்பர அனுபவிக்க முடியாத அளவுக்கு சீரழிஞ்சு கொண்டு போகுது அது அழகு சாதிக்கன்னு சொல்லல வியாபாரி என்று சொல்லல உண்மையே பேசுகிற வியாபாரி சாதி அல்ல என்று சொன்னாங்க முபாரகாவுடைய வார்த்தையை பாவித்தாங்க உண்மையே பேசுகிற வியாபாரி அபிமானங்களோட நிற்பாங்க சொல்றாங்க எவ்வளவு உயர்ந்த தன்மை பஜார்ல வியாபாரம் பண்ணி கொண்டு இருந்து நபிமாரோட மஷர்ல விரும்புகிறார் கொஞ்சம் ஈமான குறைவாக இருந்த பஜார உயிரோட்டம் உள்ள பஜாரிகளாக சகாபாக்கள் மாற்றி அமைச்சாங்க அப்படி நடக்க முடியாததில்ல உலகம் சொன்னதை பொய்ப்பித்து ஒளிமயமான பஜார்களை உருவாக்கலாம் சகாபாக்கள் உருவாக்கி காட்டினார் அதுல ஜரீர் நதி எல்லாம் வாங்குபவர்கள் பஜாருக்கு வந்தார் ஒரு பொருளை வாங்குறதுக்காக வியாபாரியிடத்தில் கேட்கிறார் இந்த பொருளுடைய விலை என்ன வியாபாரி சொல்லாரு நூறு திரகம் எங்கட பழக்கம் என்ன நூறு சொன்னா நாங்க முப்பதுக்கு கேட்போம் உலகாலுக்கு கீழே விளையாடிக்கிறது எங்கட பழக்கம் அதுல தெரியும் சொன்னாங்க இல்ல இதுல பெரும்பது இருநூறு திருகம் நீங்க நூறுன்றீங்க இதனுடைய உண்மையான வேலை இருநூறு இன்னும் கொஞ்ச நேரத்தை சொன்னாங்க இல்ல முன்னூறு கடைசியில கொண்டு வைத்து ஐநூறு திருகத்துல வச்சாங்க என்ற பார்வையில இந்த பொருள் ஐநூறு திருகம் பொருள் வியாபாரியே குழம்பி போயிட்டாரு நானே நூறு சொல்றேன் நீங்க ஐநூறு தர பாக்குறீங்க இப்ப நான் தெரியாம நான் சொல்றீங்க இல்ல அதுல தெரியறது எல்லாருமே சொன்னாங்க நாங்க ரசூலுல்லாஹு செல்லல்லாஹு அழைவ செல்லம் அவர்களோட பையத்தை செய்திருக்கிறோம் நாங்க பையத்தை செஞ்சது முஸ்லிமாக இருக்கிறதுக்கு மட்டுமல்ல யாரு செய்வோம் என்கிறதுல மட்டுமல்ல சொல்லுவோம் என்கிறதுல மட்டுமல்ல எந்த முஸ்லிமும் படுகொலியில விலவிட மாட்டோம் அவர் கஷ்டத்தில விழுகிற நேரத்தில் திரும்பி அவருக்கு நசீகத்தை செய்வோம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நசீகத்து செய்வோம் பார்க்க ஆச்சரியம் ரெண்டு சகாபாக்கள் வாகன வியாபாரம் செஞ்சாங்க அவங்கள வாகனம் இந்த கார் வாகனம் அல்ல ஒட்டகம் குதிரை அல்லது இதுதான் அவங்கள வாகனம் பொருள்களை வாங்குற நேரம் நல்லது வாங்குறது போல தெரியாமல் மோசமான பொருள்களும் வாரது உண்டு அதை யாரும் விற்பனை செய்ய மாட்டார் இவங்க ஒட்டகம் வாங்கினாங்க ஒரு அழகான ஒட்டகம் பார்க்கறதுக்கு அழகு ஆனா அந்த ஒட்டகத்துக்குள்ள ஒரு குறைபாடு இருக்கு வாகனங்கள் அத்துறை இருக்கிறது போல ஒட்டகத்தில பல துறைகள் உள்ள ஒட்டகங்கள் இருக்குது அந்த ஒட்டகத்தில் உள்ள குறை என்னவென்றால் எவ்வளவு தண்ணி குடித்தாலும் தாக போறது இந்த வாகனம் இருக்குது எவ்வளவுதான் பெட்ரோல் அடித்தாலும் போதும் இந்த ஒட்டகத்தை யாரும் வாங்க மாட்டாங்க அதை நம்பி வளர்த்த போயிடாது எதிரில் உட்காந்து யாரும் வாங்க வந்தா இவங்களோட கடையுக்கு வந்தவங்க அழகுக்கு அந்த ஒட்டகத்தை போய் குடிப்பாங்க இவர் சொல்வார் ஒட்டகம் நல்லதுதான் ஆனா இப்படி ஒரு குறை இருக்குது விருப்பம் தான் வாங்க வாங்குவாங்க இதுதான் எங்கட நம்பிக்கை இந்த நம்பிக்கை தான் இல்லாமல் ஆக்கப்படும் குறைய சொன்னா வாங்காமல் இல்ல உங்களோட இருந்தவன் இருந்தா வாங்குவாங்க குறைய சொல்றதாலையோ இல்லாமல் ஆகிறதாலேயோ உங்களோட ரிசுக்கு குறைஞ்சி போகாது மருத ஒட்டகம் அப்படியே தள்ளுப்பட்டு தள்ளுப்பட்டு இஷ்டத்துல இருக்கு யாருமே எடுக்கிறது ஒரு நாள் வளமையாக நிற்கிற பார்ட்னர் அந்த சஹாபி ஒரு தேவையாக போயிட்டார் மற்றவர் வந்திருந்தார் அந்த நேரம் பார்த்து ஒரு வயதாளி ஒட்டகம் வாங்க வந்தார் அவரும் வந்தவுடனே அழகாக இருக்கிற ஒட்டகத்தை பிடிச்சார் எவ்வளவு ஐயாயிரம் திருகம் என்றார் ஐயாயிரம் திருகத்தை கொடுத்து எடுத்துட்டு போயிட்டார் மாலையில் அவர் வர்றார் வந்து பார்த்தோம்ல அந்த வளவையாக தேடி இருக்கிற ஒட்டகத்தை காணலே எங்கேன்னு கேட்டார் சொன்னார் இன்றைக்கு ஒரு அப்பா வயசாகி வந்தாரே அவரது தலைவரை கட்டிட்டார் அல்லாவுடைய நல்லடியார்களே இவர் நீங்க அதில் உள்ள குறைய சொன்னீங்களா அப்துல்லாஹின் போறாங்க அப்துல்லா இவன் அமர் ரவி வியாபாரம் முறையாக நடக்க இல்லை இதுல ஒரு குறை இருக்குது எங்கட சகோதரர் அதை சொல்லாம அதற்கு ஆரம்பத்துல காசை வாங்கிட்டும் பின்னால சொன்னாங்க நான் மனதால உறுதி சொல்றேன் நீங்க காசை எடுத்துக்கொண்டு போவேன் சொல்றாரு ஹலாலாக வர இருந்த ஐயாயிரம் இந்த ஐயாயிரம் கிடைக்கவே இருந்துச்சு ஐயாயிரம் தீர்க்கம் கொஞ்சம் அவசரப்பட்டீங்க அது ஹராமாக வர பார்த்து எல்லா பாதுகாத்தார் இப்படி ஒவ்வொருவர்களுடைய பஜார்ல இந்த அசலா செய்யாத வெளிப்பட்டா எப்படி இருக்கு இதுக்கு பெயர் அமானத் இதுக்கு பெயர் உண்மை பேசுகிற வியாபாரிகள் ஒளிவு இல்லாமல் தெளிவாக பேசுகிற வியாபாரிகள் இந்த கொள்கையை ஒவ்வொரு வியாபாரியும் கடைபிடித்தார் பஜாரே வெற்றி தெரியும் இந்த முஸ்லிம நம்பி பல பேரும் திறந்து வந்துருவாங்க அவருடைய இஸ்லாம் ஜொலிக்கும் அவருடைய இஸ்லாம் ஒளிமயமாகும் அல்லாஹுடைய நேரடியார்களே ஆகவே நான் செல்லல்லாஹ் வரையும் செல்லம் இந்த ரெண்டு தன்மை ஒவ்வொரு வியாபாரிகளிடத்திலும் விரும்பினார் பஜாரில் போகிறவர்கள் கூட பொருள்களை வாங்கும் போது அவர்களும் அசலாத்தோடு நடக்கணும் தன்மைகளை வெளிப்படுத்தோடு சண்டை பிடிக்கிறதும் வாக்குவாதம் புரிகிறதும் ஏற்கிறதும் இல்லை அவர்களுடன் அசலாக்காக நடந்து கொள்ள வேண்டும் பிறகு அவங்க தனியாக இந்த யாவரமும் செய்யலை எந்த வியாபார நிலையமும் வச்சு அவர்கள் வியாபாரம் செய்யல நுகத்துக்கு முன்னால் சிரியாவுக்கும் பெற்றிருக்கிறாங்க அவங்களுக்கு போறதுக்குள்ள நேரம் இல்லை ஆனா நுகத்துக்கு பின்னால அது அவங்க இடையில பஜாருக்கு போவாங்க ஏன் பஜாரிலையும் தீன் இருக்குது பஜாரிலையும் விவாதம் இருக்கு அவைகளை சரி வேண்டும் விலைகளை சீராக்க வேண்டும் அப்படியே பஜாருக்கு போற நேரம் சஹீத் முஸ்லிமுடைய விரிவுரையான அல் மின்ஹாஜில இமாம் அஹமதுல்லாஹி அலைஹி வருகிறார் தூர பிரதேசத்தில இருந்து ஒரு காப்பிரான மனிதர் வியாபாரத்துக்கு வந்திருந்தார் அவரது விவசாயி விவசாய பொருள்களை கொண்டு வந்து மதீனாவுடைய பஜார்ல விற்பனை செய்கிறார் அவருக்கு சூழ்நிலை ஒரு சிரித்து சிரித்தாலே பாதி இஸ்லாம் உள்ளத்துல வந்திருக்கும் என்ன மாய சிரிப்பு இல்லவங்க அவங்களோட சிரிப்பு தீனம் தீமை தீனம் பரப்புற சிரிப்பு தான் ரசூலுல்லாரு சிரிப்பு நீங்க எங்குள்ளவங்க அவரு சொன்னா அந்த தூரத்திலே இதை வந்திருக்கிறேன் அப்துல் கைஸ் என்ற கபீராவில் உள்ளவங்க அந்த கபீரா அந்த கோத்திரத்துல யாரும் முஸ்லிம்கள் இல்லை பெரிய ஒரு கோத்திரம் அங்கிருந்து ஏதாவது நம்முடைய தலைவர் அஷத் அவர் எப்படி இருக்கிறார் சொன்னார் அவர் நல்லா இருக்கிறார் அஷத்துக்கு அல்லா ரெண்டு தன்மைகளை வச்சிருக்கிறார் இது முஸ்லிம் ஊரில் உள்ள ஒரு தலைவரை புகழ்றதல்ல முஸ்லிம் அல்லாத ஒரு கோத்திரத்தின் தலைவரை பாராட்டுகிறார்கள் அல்ல அவருக்கு ரெண்டு இயற்கை தன்மைகளை கொடுத்திருக்கிறார் முதலாவது அவர் சகிப்பு தன்மை இருக்கிறேன் எந்த கஷ்டத்தையும் பொறுத்துக் கொள்வார் இரண்டாவது அவசரப்படாம எல்லா வேலைகளையும் நிதானமாக செய்வார் இதை கேட்டவுடனே ரொம்ப ஆச்சரியம் முஸ்லீம்கள் மட்டும் வாழ்ற இந்த மதியால எங்களுடைய தலைவரை புகழ்ந்து பேசுகிற ஒருத்தர் இருக்கிறாரா இவர் சொன்னால் நான் அவரோட மருமகன் அவரோட மகளத்தான் தான் கல்யாணம் போயிட்டாங்க அவருக்கு பெரிய ஆயத்துகளை ஓதி அவரை கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லி சுத்தி ரீதியாக தலையால் ஆக்கிக்கல்ல சிரித்து பேசிட்டு போயிட்டார் அவர் கேட்கிறார் மதீனாவில இப்படி ஒரு நல்ல மனிதர் இவர் யார் இவ்வளவு நாளும் யாருமே இப்படி கணக்கையில எங்கட கபீராவோட தலைவர் தெரிந்த ஒருத்தர் சொன்னாங்க அவர்தான் பின்னால ஓடி போனார் கையை பிடிக்கிறார் அவரோட தீன நான் கபூர் செய்வேன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அன்னஹு ஓய்வு நேரங்கள்ல வந்து மார்க்கத்தை படிச்சுக்கோங்கன்னாங்க மசிது நபவியில முதுவ படிக்கிறார் மிக முக்கியமான தொழிலை போன்ற ஏனைய அமல்களையும் படிக்கிறார் இப்ப வியாபார சீசன் முடிஞ்சு காலம் முடிஞ்சு ஊருக்கு போக போறாங்க அவருக்கு சொன்னாங்க உங்களோட ஊர்ல தொடரக்கூடியவங்க யாருமே இல்லை என்றாலும் வீட்டிலேயாவது தொழுதுகோங்க அஞ்சு நேரமும் தொழுதுகோங்க தொழிலையே படிச்சிருக்கீங்க அவர் போற நேரம் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார் இல்ல மாமனாருக்கு கொடுங்க இமாம் நபி அஹமத்துல்லாஹி எழுதுறாங்க ஊருக்கு பேசார் ஊருக்கு பேச அந்த ஊர்ல முஸ்லீமே கிடையாது யாருமே இல்லை ஆனால் பகிரங்கமா சொல்ல முடியாது வீட்டில சொல்ல வேண்டும் ஊருக்கு மறைத்தாலும் மனைவிக்கு மறுக்க முடியாது மனைவி பார்க்கிறார் மதீனாவில் இருந்து வந்ததிலிருந்து பார்க்கிறார் கொஞ்ச நேரத்துக்கு பொறுத்த முகத்தை கழுகிறார் கையை கழுகிறார் செவலை பார்த்து துணிகிறார் எழுகிறார் என்ன ஆச்சரியம் அவற்றை போயிட்டு சொன்னார் உங்களோட மருமகன் எத்திரிக்கு போய் வந்ததுல இருந்து கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னு பாருங்க மாமனார் வந்து மருமகனை கூப்பிட்டு கலக்கிறார் அவர் சொன்னாரு உங்களை அசலா செய்யாது ஒரே சிறந்த நல்ல தன்மைகளை சொன்னதால கவலைப்பட்டு தான் அதற்கு முகம்மதுடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அவருடைய தீனில் உள்ள கொள்கையில் எந்த சிறப்போட சொன்னாரா என்று கேட்க உள்ள வச்சிருந்த கடிதத்தை எடுத்து கொடுக்கிறார் அந்த கிராமத்தில் உள்ள அந்த கோத்திரத்தில் உள்ள மக்களை ஒன்று சேர்த்து அந்த கடிதத்தை வாசிக்கிறாங்க அந்த இடத்திலே எண்பது குடும்பங்கள் இஸ்லாத்தை கபூர்ச்சிட்டாங்க அவர்கள் ரசூலுல்லாவை சந்திக்கிறதுக்கு வந்த செய்தியும் சஹி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு பஜாருக்கு போன ரசூலுல்லா சல்லாஹு அலைவர் செல்லம் அவர்களுடைய ஒரு சிறப்பு அவர்களுடைய ஒரு பேச்சு அந்த ஒரு பேச்சு அப்துல் கை சென்ற கபீராவுக்கு இதாயத்தை கொடுத்திருந்தார் பல ஆயிரம் குழந்தைகள் பஜாருக்கு போய் வருகிற எங்களை பார்த்து காரி உமிழ்கிற நிலைமை எங்களை பார்த்து இவர்களா முஸ்லீம்கள் இந்த இஸ்லாத்தை நாங்கள் பின்பற்ற தயாரில்லை என்று சொல்வதாக இருந்தால் இஸ்லாம் சொல்லுகிற நல்ல தன்மைகளை நான் எங்களுக்கு ஆகவே பஜார்ல போயிட்டு வியாபாரம் செய்யறது கட்டித்தனம் அல்ல எல்லாரும் வியாபாரம் செய்யறாங்க சொத்துக்கு போறது ஒரு கட்டித்தனம் அல்ல உத்தியோகம் பண்ணி லட்சக்கணக்கில் சேர்ந்தது கட்டித்தனம் அல்ல அல்லாவை மறுக்கிற காப்பிலும் கோடீஸ்வரனாக இருக்கிறான் கட்டித்தனம் உங்களோட வியாபாரத்தால பல நூறு பேருக்கு இதாயத்து கிடைச்சிருக்கு அஹ்சனிஹா அழகான அசலாத்தை எனக்கு வழிகாட்டு உனக்கு மட்டும்தான் நல்ல அசதாத்தை வழிகாட்டலாம் என்னிடத்தில் இருக்கிற மோசமான கெட்ட குணங்களை இல்லாமலாக்கி உனக்கு மட்டும்தான் ஆக்கலாம் ரசூலுல்லா சகஜத்துல வஜ்ஜகுக்கு ஓதுகிற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த துவாவையும் சேர்த்து ஓதுகிறார் வேறு துவாக்களும் ஓதுகிறார் அடுத்த மக்களுக்கு இஸ்லாமிய விழுமியங்களை கொடுத்ததற்கும் பஜாராக மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம் எல்லாம் அதெல்லாம் பெண்களுக்கும் ஏழைய முஸ்லீம்களுக்கும் அந்த உயர்ந்த தன்மைகளையும் கவலைகளையும் சென்றருவாராக யாழ்லா உலகத்தில் எல்லா முக்கியமான மகிழ்ச்சியான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னித்தருவாயா அயாத்தோடு இருப்பவர்களையும் மன்னிப்பாயாக கபராளிகளாக வாழ்பவர்களையும் மன்னிப்பாயா அல்லா முஸ்லிம்களுக்கு பூர்த்தியாக உதவி செய்வாயா எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்களோ அவர்களுக்கு அவசர உதவி செய்வாயாக அநியாயக்காரர்களில் அவர்களை பாதுகாப்பாயாக முஸ்லிம்களை பலம் பொருந்தியவர்களாக ஆக்குவாயாக உணவில்லாதவர்களுக்கு உணவளிப்பாயாக ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை அளிப்பாயாக யாருடைய ஊறுகள் அழிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஊறுகளை நீ திரும்பவும் மிக செழிப்பாக உருவாக்கி கொடுத்தருவாயா